ரிபுகீதை முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பரவஸ்து பாவனையால் பரஸ்வரூப ஸ்திதி உரைக்கும் அத்தியாயம் ஒரு பொருளும் பிரம்மத்து கயலின்றென்றும் உள்ளதெல்லாம கண்ட பர பிரம்மம் என்றும் இருமையில்லா பிரம்மம் நாமே என்றும் இவ்விதமாம கண்டார்த்த நிர்ணயத்தை நிர்மலமாம் நிதாக நின சொல்வாம் நிகழ்த்தியிடும் நிர்ணயமேதுடனே மோக்ஷம் தருவதுவாம் சுக நல்கும் தளர்வை தீர்க்கும் தற்பிரம்மம் தானாக தணிக்க வைக்கும் அந்நியமாம் இதுவெனவோர் அணுவும் இல்லை ஆத்மாவே அனவரதம் அழியா உண்மை பின்னமிலா ஆத்மாவே பிரம்ம ரூபம் பிரம்மம் அதே பிறங்கிய இவ்வாத்ம ரூபம் ஆத்மாவுக்கு பின்னமான பரபிரம்மம் நான் எனவே நிச்சயித்தேவு இன்னல்மிகும் பவபாசம் யாவும் நீக்கி எப்போதும் ஏக பர பிரம்மமாவாய் சர்வமென காண்பதெல்லாம் விசாரிக்கும் கால் சத்திய ஜானந்த பிரம்மம் அல்லால் ஒரு சிறிதும் வேறில்லை உளதெப்போதும் ஓங்குச்சிதாகாஷ பர பிரம்மம் ஒன்றே இருமையிலா பிரம்மம் பிரம்மமதேனின் ஸ்வரூபம் இதில் இதிலிறையும் மையமில்லையாதலாலே சர்வமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் சங்கையர பாவித்து சாந்தனாவாய் சத்திய ஜானானந்த பிரம்மனானே சகல பரிபூரணமாம் பிரம்மனானே நித்தியமங்களமான பிரம்மனானே நிர்மலமாய் நிறைந்த பர பிரம்மனானே அஸ்தமுரா கண்ட பர பிரம்மனானே அத்வைத்தமான பர பிரம்மனானே சுத்தமதாம் பரபிரம்மம் நானே என்று சுகமுறவே பாவித்து சோர்வு தேர்வாய் ஆனந்த கனமான பிரம்மனானே அஜானலேஷமிலா பிரம்மனானே தானந்த முராத பர பிரம்மனானே தத்துவமாய் தனித்த பர பிரம்மனானே வானந்தன் நிகரான பிரம்மனானே வரம்பற்ற வஸ்துவதாம் பிரம்மனானே மோனந்தன்னிலையான பரனானென்றே மோகமர பாவித்து முக்தனாவாய் சந்ததமும் சாந்த பர பிரம்மனானே சகல விலக்ஷணமான பிரம்மனானே சிந்தை முதற்செரியாத பிரம்மனானே சின்மாத்திர வடிவான பிரம்மனானே துவந்தமுரா துரிய பர பிரம்மனானே துரியத்துமதீத பர பிரம்மனானே பந்தமுரா பரபிரம்மனானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் சங்கல்பம் சற்றுமிலா பிரம்மனானே சந்தோஷ விதனமிலா பிரம்மனானே மங்குற்ற மாயையிலா பிரம்மனானே மகதத்துவமாதியிலா பிரம்மனானே இங்குற்றதவையுமிலா பிரம்மனானே ஏக பரிபூரணமாம் பிரம்மனானே பங்கற்ற பரபிரம்மனானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் சர்வமுமாய் நிறந்த பரபிரம்மனானே சமமாக செறிந்த பரபிரம்மனானே கர்ம முதல் கலவாத பிரம்மனானே முதற் கெட்டாத பிரம்மனானே திரிபுடி ஏதொன்றுமிலா பிரம்மனானே திடசத்தா மாத்திரமாம் பிரம்மனானே பரசிவமாம் பரபிரம்மம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் சாஸ்வதமான பரபிரம்மனானே சம்சார லேசமிலா பிரம்மனானே மாசணவும் மறுவாத பிரம்மனானே மகத்துக்கும் மகத்தான பிரம்மனானே ஆசில கண்டாக்கார பிரம்மனானே ஆதிமுடி அற்றபர பிரம்மனானே பாசமுரா பரபிரம்மம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் புராதனமாய் பொருந்து பரபிரம்மனானே பூரணமாய் செறிந்த பரபிரம்மனானே நிராமயமாய் நிறைந்த பரபிரம்மனானே நிர்குணமாய் நின்ற பரபிரம்மனானே ராப்பகலேதொன்றுமிலா பிரம்மனானே இருளொளி மற்றவையுமிலா பிரம்மனானே பராத் பரமாம் பரபிரம்மம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் கற்பிதமாம் உபாதியிலாம் பிரம்மனானே களங்கமிலா உணர்வான பிரம்மனானே தற்பத லட்சியமான பிரம்மனானே துவம்பத லட்சியமான பிரம்மனானே அல்பமிலா ஐக்கியமாம் பிரம்மனானே அகண்டார்த்தமான பரபிரம்மனானே பற்பலவாம்பே தமிழா பரனானின்றே பாவித்து பாவித்து பரமேயாவாய் தன்மயமா தன்மயமானின்ற பரபிரம்மனானே சதானந்தமான பரபிரம்மனானே சின்மயமாய் நின்ற பரபிரம்மனானே சிதாகாசமான பரபிரம்மனானே தன்மயமாய் நின்ற பரபிரம்மனானே தன கையலோரணுவுமில்லா பிரம்மனானே பன்மையுரா பரபிரம்மம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் சங்கமிலா சங்க பரபிரம்மனானே சலனமிலா சல பரபிரம்மனானே மங்களுரா நிமல பரபிரம்மனானே மாறுபடா நித்திய பரபிரம்மனானே எங்குமுள்ள ஏக பரபிரம்மனானே எவையுமில்லாதுள்ள பரபிரம்மனானே பங்கமுரா பரபிரம்மனானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் சந்த முதற் கிட்டாத பிரம்மனானே ஜகமெவையும் கிட்டாத பிரம்மனானே மத்தமன மறுவாத பிரம்மனானே மாசற்ற தெளிவான பிரம்மனானே சுத்தமன தெளிவான பிரம்மனானே ஸ்வயஞ்சோதி ஒளியான பிரம்மனானே பத்தமலா பரபிரம்மனானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் நிராவரணமான பரபிரம்மனானே நித்திய பரிசுத்த பரபிரம்மனானே சராச்சரமோரணுவுமிலா பிரம்மனானே ஜகஜீவ பரங்களிலா பிரம்மனானே தராதரமில் சமமான பிரம்மனானே தான் தானாய் தனித்த பர பிரம்மனானே பராபரமாம் பரபிரம்மம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் நிரந்தரமாய் பாவனையே செய்யாவிட்டால் நிலையற்ற மனத்தினுடை விகல்பம் தீரா திரிந்தலையும் மனத்தினுடை விகல்பம் தானே தீராத பவமெனவே தோன்றுதன்றோ பரிந்து நிதம் பாவித்து மனவிகல்பம் பற்றறவே தீராதோர்க்கெவ்விதத்தால் பொருந்திய தன் ஸ்வரூப நிலை புறையொன்றின்றி பூரணமாய் புத்தியினில் பொருந்தும் சொல்லாய் தன் சொரூப நிலை மறுவா தலைவோருக்கு தளர்வு தரும் பவபந்தம் தவிர்வதெங்கன் என் செய்யினும் சொரூப நிலை இசையாதோருக்கு ஹீனமுரு பவபந்தம் இரவாதென்றும் சஞ்சலமில் பாவனையே செய்வோருக்கு சலமானதின் விகல்பமெல்லாம் தவிர்வதாலே அஞ்சன மாமாபரண விக்ஷேபங்கள் அனைத்துமிலா ஸ்வரூப நிலை அணுகும் அன்றே ஆதலினாலன வரதம் அபியாசிக்கு அகண்ட பரபாவனையால் மனோவிகல்பம் பேதமெல்லாம் அடைவாக பெயர்ந்தே போதும் பிரிவற்ற ஸ்வரூப நிலை பொருந்த வேண்டும் ஓதிய இப்பாவனையும் விசாரமற்றோர்க்கு ஒரு காலம் உள்ளத்தில் உதிக்க மாட்டான் பாதகமாமவிசாரப்பகையாலன்றோ பவக்கடலில் விழுந்தவரும் பதைக்கின்றாரால் அறிவற்ற விசார ஞானத்துக்கு ஆலயமாம் அனந்தவித அறந்தை நல்கும் கரையற்ற ஞானத்தை கண்டில் காட்டான் கடக்கவனா கற்பனையே காட்டுவிக்கும் நிறைவுற்ற சொரூபத்தின் நிலைக்க ஒட்டா நிகில நிகிலமகாபீதிக்கு நிகரில் வித்தாம் செறிவுற்ற சங்கல்ப விகல்பமாதி சித்த விகாரங்கள் எல்லாம் க்ஷணத்தில் சேர்க்கும் பலவிதமாய் பகர்ந்த பவ கடலில் யாவரையும் மூழ்குவிக்கும் புலமருவா விசார நிகராயெங்கும் பொருந்தியிடம் பகையில்லை யாதலாலே நிலைமருவும் அகண்டபர விசாரம் கொண்டே நிகழ்த்திய இவ் அவிச்சார பகையை வென்று சலனமிலா பாவனையால கண்டபோதம் சார்ந்தவனாய் சன்மாத்திர ஸ்வரூபமாவாய் அகண்டபர விசாரந்தான் ஏதாம் என்னில் அகமாறிவ் உலகாரிங்குள்ளதேது புகன்ற பரமார்த்தமெதாம் என்றிவ்வண்ணம் பூரணமாம் சத்குருவை குறித்து சாவி அகம் பிரம்மம் ஜெகம் பிரம்மம் எங்கும் உள்ள அகண்ட பரபிரம்மதே உண்மை என்று தகும் பிரம்ம நிர்ணயமே வேதாந்தத்தால் தவிராது செய்வதுதான் விசாரமாமே சத்குருவின் சந்நிதியில் ஓர்ந்த வண்ணம் சாதுக்கள் சகவாசம் செய்தங்கே நிர்குணமாம் பரபிரம்ம சொரூபம் தானே நிக்கிலமுமாம் அதுவே நான் அதுவே உண்மை அக்ஷரமாம் பிரம்மம் அதே வேதாந்தங்கள் அனைத்துக்கும் பொருளாகும் என்றிவ்வண்ணம் தக்கபர நிர்ணயமே திருடமாய் செய்த தளர்வையெல்லாம் தவிர்க்கின்ற விசாரமாமே பன்னியவாரோர்ந்த பரம்பொருளை தானே பரவிய தன் சங்கையெல்லாம் தீரும் வண்ணம் அந்நியர்கள் ஆறுமிலா ஏகாந்தத்தில் அசையாமல் இருந்த மனதொருமையோடே மண்ணு பர பிரம்மமிதாம் நாமீதாகும் மயக்கமுறும் வாம் உண்மை இதென்று உன்னு பல யூகத்தால் சிந்தை பண்ணி உரமாக உறுதி செயல் விசாரமாமே அறிவுற்ற விசாரந்தான் அஜானத்தை ஹதம் செய்யும் மறந்தை எல்லாம் அடைவாய் தீர்க்கும் மறுவற்ற ஞானத்தை மதியில் சேர்க்கும் மயக்கமுறு கற்பனைகள் அனைத்துமாய்க்கும் நிறைவுற்ற சொரூபத்தில் நிலைக்க வைக்கும் நீக்கவொணா பவவி தே அனைத்தும் நீக்கும் செறிவுற்ற ஆபத்தை சம்பத்தாக்கும் சித்த விகாரங்கள் எல்லாம் சிதைக்கும் அன்றே சோதித்த பரபிரம்மம் எல்லாம் என்றும் சுத்தமதாம் பரபிரம்மம் அது நான் என்றும் சாதித்த விசாரமிகும் சாதுகட்கே சாற்றும் பரபாவனை தான் சார்வதல்லால் இதுற்ற தீகாதி என்றும் திருஷ்யமாம் துண்மை என்றும் கோதுற்ற மேலிட்டோர்க்கு குறைவற்ற பாவனை எவ்விதமாய் கூடும் ஆதலினால் விசாரித்த தீரருக்கே அலைமனது பாவனையில் வசமாய் நிற்கும் தீதணுக பாவனையால் மனோவிகல்பம் தினத்துக்கும் தினமடைவாய் தீரும் தீர்ந்த போது பரபிரம்மத்தின் சாட்சா்காரம் பூரணமாய் பொருந்தியிடம் பின்னவற்றால் கோதுமிகும் பவபந்தம் அனைத்தும் நீங்கி குறைவற்ற மோட்ச சுகம் கூடும் அன்றே பரமார்த்தமான பரபிரம்மத்தின் கண் பலவிதமாய் தோற்றிய எஜ்ஜக ஜீவாதி விரிவான பேத்தமெல்லாம் விசாரிக்கும் கால் விமல பரபிரம்மலால் வேறே என்று சர்வாத்மான பரபிரம்மம் ஒன்றே சந்ததமும் சலியாமல் இருப்பதாலே திருடமான பரபிரம்மம் அது நான் என்றே திருடமாக பாவித்து தியக்கம் தீர்வாய் ஆவதென்றும் அமர்வதென்றும் அழிவதென்றும் அயன் ஹரியோடு ஹரன் என்றும் அவித்தை என்றும் ஜீவன் என்றும் சித்தம் என்றும் பந்தம் என்றும் சித்திரமாம் ஜெகத்தென்றும் ஈசன் என்றும் ஓவலுறும் மாயை என்றும் ஒன்றும் இல்லை உள்ளதெல்லாம் அகண்ட பரபிரம்மம் தானாம் பாவனமாம் பரபிரம்மம் அது நான் என்றே பாவித்து பாவித்து பரமேயாவாய் ஸ்ருதி என்றும் ஸ்மிருதி என்றும் நூல்கள் என்றும் சுக்ஷுமமாம் வேதாந்த நூல்கள் என்றும் என்றும் புராணம் என்றும் காமிகமே முதலிய ஆகமங்கள் என்றும் ஒருமை என்றும் இருமை என்றும் ஒன்றும் இல்லை உள்ளதெல்லாம் கண்டபர பிரம்மம் தானாம் பரவிய அப்பர பிரம்மம் நானே என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் தீக முதல் திருஷ்யமே அனாத்மாவென்றும் திரிக்குருவே நின்னுடைய ஆத்மாவென்றும் ஏகமதாம் பரபிரம்மம் நீயே என்றும் எப்போதும் அதுதானே நானே என்றும் சோகமுறா குறவன் என்றும் சிஷ்யன் என்றும் சுத்த பரஜானம் என்றும் தோற்றம் எல்லாம் பாகமுரா பரமேயாம் அது நான் என்று பாவித்து பாவித்து பரமேயாவாய் வகுப்புற்ற பஞ்சவித மூர்த்தி என்றும் வகுத்த அவர் பஞ்சவித கிருத்தியம் என்றும் மிகப்பற்று நாக நரகங்கள் என்றும் மேவியிடும் கைலை முதல் உலகம் என்றும் தொகுப்புற்ற ஜீவபர ஜகங்கள் என்றும் தோன்றிய இப்பலவிதமாம் தோற்றம் எல்லாம் பகுப்பற்ற பரமேயாம் அது நான் என்றே பாவித்து பாவித்து பரமேயாவாய் கந்தமுதற் பலவிதமாம் புலன்கள் என்றும் ககனமுதல் பூத்தம் என்றும் தொந்தமுறும் காரிய காரணங்கள் என்றும் தொடர்புற்ற போகம் என்றும் மோட்சம் என்றும் இந்த விதம் சித்தத்தின் விகல்பமாக இலங்கிய இவ்வனந்த வித பேதம் எல்லாம் பந்தமுரா பரமேயாம் அது நான் என்றே பாவித்து பாவித்து பரமேயாவாய் சித்தமல்லால் பிரபஞ்சம் என்றும் இல்லை சித்தம் தான் பிரபஞ்சம் எனவே தோன்றும் சித்தமல்லால் சம்சாரம் என்றும் இல்லை சித்தம்தான் சம்சாரம் எனவே தோன்றும் சித்தமதை சோதிக்கில் சித்தேயாகும் சித்தான சித்தமதே சிவமாய் நிற்கும் சித்தமிழச் சின்மயமாம் என்றே சிந்தித்து சிந்தித்து சிவமேயாவாய் அல்லால் ஜகமுதலோர் அணுவும் இல்லை மனததுவே ஜகமுதலாய் தோன்றா நிற்கும் சொனமனது சங்கல்ப வடிவேயாகும் சோதிக்கில் சங்கல்பம் சித்தாய் தீரும் மனதினுடை சங்கல்பம் சித்தாய் தீரின் மனததுதான் சின்மயமாம் சிவமேயாகும் ஜனனமிலா சின்மயமாம் சிவனான் என்றே சிந்தித்து சிந்தித்து சிவமேயாவாய் சின்மயமாம் என்னிடையே மனதூதித்து சின்மயமா என்னிடையே மற்றிருந்து சின்மயமாம் என்னிடையே அடங்கலாலே சின்மயமாம் என்னையலால் மனதே இல்லை சின்மயமாம் என்னையலான் மனதில்லாதால் சின்மயமாம் என்னை அல்லாதவையும் இல்லை சின்மயமானான் என்றும் சிவமே என்றும் சிந்தித்து சிந்தித்து சிவமே யாவாய் சின்மயமா என்னையல்லால் சங்கல்பத்தின் செயலான ஜகத்தோற்றம் எவையும் இல்லை சின்மயமாம் என்னையல்லால் சங்கல்பத்தின் செயலான ஜீவேஷர் யாரும் இல்லை சின்மயமாம் என்னையல்லால் சங்கல்பத்தின் செயலொன்றும் ஒரு காலும் இலவே இல்லை சின்மயமாம் நான் என்றும் சிவமே என்று சிந்தித்து சிந்தித்து சிவமே யாவாய் சின்மயமாம் என்னிடையே கனவில் கண்ட ஜகத்து முதல் என கயலாயிலாததே போல் சின்மயமாம் என்னிடையே நனவில் கண்ட ஜகத்து முதல் என கயலா என்றும் இல்லை சின்மயமாம் நான் தானே என்றும் ஒன்றாய் செறிந்த கில பூரணமாய் சிவமாய் நின்றோன் சின்மயமாம் நானானாய் நின்றோன் என்றே சிந்தித்து சிந்தித்து சிவமேயாவாய் பின்னமிலா பரபிரம்மம் எல்லாம் என்றும் பிரிவற்ற பரபிரம்மம் அது நான் என்றும் பன்னியவாரனவரதம் இடைவிடாமல் பாவித்து பாவித்து விகல்பம் தள்ளி அந்நியமில்ல கண்டபர ஞானம் பெற்றோ அகண்ட பரமானந்தம் அனுபவித்து துன்னிய இவ்வதுக்கம் அனைத்தும் தீர்ந்து துகளற்ற பரபிரம்ம பரபிரம்மஸ்வரூபமாவாய் ஊரணுவும் ஒரு காலும் ஒரு வீடத்தும் உணர்வுருவாம் பிரம்மமலாதையிலே இல்லை பூரணமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் பூரணமாம் பரபிரம்மம் தானே நீயம் சாரமதா சாற்றியையும் வர்த்தம் யாவும் சத்தியமே சற்றுமிதில் சங்கை இல்லை தீரமுறும் புத்தியினால் உரைத்த வண்ணம் திருடமாக தெளிவுற்று தியக்கம் தீர்வாய் ஏகபரிபூரணமாம் பிரம்மம் யாவும் ஏகபரிபூரணமாம் பிரம்ம நான் என்று ஊகமுடு நித்தியமாய் பாவிக்கின்றோன் உணர்வுருவாம் பரபிரம்ம வடிவேயாவர் பாகமுரா பரமசிவன் பகர்ந்த வண்ணம் பகுப்பற்ற கண்டார்த்த நிர்ணயத்தை சோகமர நின குறைத்தோமித்தை சொல்வகையே கேட்டுணர்வோர் சுகமே சார்வர் நிகழுமகாலிங்க வடிவாக எங்கும் நிரந்தரமாய் நிறைவுற்ற பரசீவத்தை அகம் அகமென்றன வரதம் பாவிப்போரே அகமானதின் விகல்பமெல்லாம் அடைவாய்த்தீர்ந்து தீர்ந்து விகலமிலா கண்டபர ஞானம் பெற்று வேறுபடா மோட்ச பெறுவர் என்றே அகமருவாரிபு முனிவன் நிதாகனுக்கங்கு அகண்டார்த்த நிர்ணயமே அருளி செய்தான் அகில பூரணமான பரம்பொருள் அன்பில்லணோவும் அயலென்றெனோ நிகிலமும் சச்சிதானந்தமாகிய நிஷ்களங்க பரம்பொருளாமெனும் புகழுமப்பொருள் நாமெனும் பூரண போதமோற்றவர் முக்தரன சொலல் திகழுமானந்த தாண்டவ மாடனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே திகழுமானந்த தாண்டவ மாடனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்